திரு ஆரூர் அறநெறி சுவாமி திரு அறநெறியப்பர் திருவடி போற்றி தேவி திரு புவனேஸ்வரி அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசு நாயனாரின் நூற்றி முப்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் இது திருச்சி எட்டி பூகினும் எமக்கொரு தீதில்லை தெத்தே என முரன்று எத்தி புகினும் எமக்கொரு தீரில்லை தத்தே எனமு அறநெறிய வீரமும் பூண்பர் விஷயனோடு ஆயதோர் தாரமும் பூண்ப வீரமும் பூண்பர் விஷயனோடு ஆயதோர் தாரமும் பூண்பரு தமக்கு அன்பு பட்டவர் பாரமும் பூண்பரு தமக்கு அன்பு பட்டவர் பாரமும் பூண்பரு நல்ல பைங்கள் மிளிர் அரவு ஆரமும் பூண்பரு அறநெறியாரே அறநெறியாரே வீரமும் பூண்பரு விஷயனோடு ஆயதோர் தாரமும் பூண்பரு அறநெறியாரே தமக்கு அன்புபட்டவர் பாரமும் பூண்பரு அறநெறியாரே நல்ல பைங்கண் மிளிரவு ஆரமும் பூண்பர் அறநெறியாரே அறநெறியாரே அறநெறியாரே ஹனா தஞ்ச வண்ணத்தரு சடையினர் தாமும் ஓர் வஞ்ச வண்ணத்தரு வண்டார் குழலாளோடும் துஞ்ச வண்ணத்தரு வண்டார் குழலாளோடும் துஞ்ச வண்ணத்தரு துஞ்சாத கண்ணார் தொழும் அஞ்ச வண்ணத்தர் துஞ்சாத கண்ணார் தொழும் அஞ்ச வண்ணத்தர் அறநெறியாரே அறநெறியாரே வண்டார் குடலாளொடும் துஞ்ச வண்ணத்தரு அறநெறியாரே துஞ்சாத கண்ணார் தொழும் அஞ்சவள் நத்தரு அறநெறியாரே அறநெறியாரே நன விழித்தனர் காமனை விழித்தனர் காமனை வீழ்தர விண்ணின்று இழித்தனர் கங்கையை வீழ்தர விண்ணின்று இழித்தனர் கங்கையை ஏத்தினர் பாவம் கழித்தனர் ஏன கல் சூழ் அறள் மூன்றும் அழித்தனர் ஆரூர் அறநெறியாரே அறநெறியாரே விழித்தனர் காமனை அறநெறியாரே வீழ்தர விண்ணின்று இழித்தனர் கங்கையை அறநெறியாரே ஏத்தினர் பாவம் கழித்தனர் அறநெறியாரே கல் கடி அரண் மூன்றும் அழித்தனர் ஆரூர் அறநெறியாரே ஆரூர் அறநெறியாரே துற்றவர் வெண்தலையில் சுருள் கோவணம் தற்றவர் தம் வினையான எல்லாம் அற அற்றவர் ஆரூர் அறநெறி கைதொழ உற்றவர் தாம் ஒளி பெற்றனர் தாமே ஏதன ஆ அறநெறி துற்றவர் வெண்தலையில் அறநெறி சுருள் கோவணம் தற்றவர் அறநெறி தம் வினையான எல்லாம் அற அற்றவர் ஆரூர் அறநெறி கைதொழ உற்றவர் தாம் ஒளி பெற்றனர் தாமே ஏன ஆ பரவத்தர் புரட்கிண்கிணி ஆடி ஆடரவதர் அறநெறியாரே அறநெறியாரே அறநெறியாரே கூடவல்லார் குறிப்பில் உமையாளோடும் ஆன உமையாளுடும் கூடவல்லார் பாடவல்லார் பயின்று அந்தியும் சந்தியும் ஆடவல்ல பாடவல்லார் பயின்று அந்தியும் சந்தியும் ஆடவல்லார் திரு ஆரூர் அறநெறி நாடவல்லார் வினை விடவல்லாரே திரு ஆரூர் அறநெறி நாடவல்லார் வினை விடவல்லாரே வினை விடவல்லாரே வினை விடவல்லாரே நகு பனி வெண்மதி பாலை நகு பனி வெண்மதி பைங்கொன்றை மாலையும் கண்ணியும் பைங்கொன்றை மாலையும் கண்ணியும் ஆவன சேவடி காலையும் மாலையும் கை தொழுவார் மனம் ஆலயம் ஆரூர் அறநெறியார்க்கே சேவடி சேவடி காலையும் மாலையும் கை தொழுவார் மனம் ஆலயம் மனம் ஆலயம் ஆரூர் அறநெறியார்க்கே மனம் ஆலயம் ஏன முடிவண்ணம் வானமின்வண்ணம் முடிவண்ணம் வானமின்வண்ணம் தம் மார்பின் பொடிவண்ணம் தம் புகழ் ஊர்தியில் வண்ணம் தம் மார்பில் பொடி வண்ணம் தம் புகழ் ஊர்தியில் வண்ணம் படிவண்ணம் பார்க்கடல் வண்ணம் செய்ஞாயிறு அடிவண்ணம் ஆரூர் அறநெறியார்க்கே ஆரூர் அறநெறியார்க்கே ஆரூர் அறநெறியார்க்கே வான மின்வண்ணம் முடிவண்ணம் அறநெறியார்க்கே தம் மார்பில் பொடி வண்ணம் தம் புகழ் ஊர்தியில் வண்ணம் ஆரூர் அறநெறியார்க்கே படிவண்ணம் பார்க்கடல் வண்ணம் செய்ஞாயிறு அடிவண்ணம் ஆரூர் அறநெறியார்க்கே ஆரூரர நெறியார்க்கே பொன்னவில் புஞ்சடையான் பொன்னவில் புஞ்சடையான் அடியில் நிழல் இன்னருள் சூடி எழுகாதும் இராப்பகல் மன்னவர் கிண்ணரர் வானவர் தாம் தொழும் அன்னவர் ஆரூரர நெறியாரே அறநெறியாரே பொன்னவில் புன்சடையான் அடியில் நிழல் இன்னருள் சூடி எழுகாதும் இராப்பகல் மன்னவர் கிண்ணரர் வானவர் தாம் தொழும் அன்னவர் ஆரூர் அறநெறியாரே ஆ நல தீ நிறத்தார நெறியாரே அத்தீ நிறத்தார் அறநெறியாரே அறவு ஆரமும் பூண்பர் அறநெறியாரே அறநெறியாரே ஆ அஞ்ச வண்ணத்தரு அறநெறியாரே அஞ்ச வண்ணத்தரு அறநெறியாரே அறநெறியாரே ஏன அரண் மூன்றும் அழித்தனரு ஆரூர் அறநெறியாரே ஆரூர் அறநெறி கை தொழ உற்றவர் தாம் ஒளி பெற்றனர் தாமே தொடர ஆடரவத்தர் அறநெறியாரே ஹரே பரபக்தர் அறநெறியாரே திரு ஆரூர் அறநெறி நாடவல்லார் வினை வீடவல்லாரே திரு ஆரூர் அறநெறி நாடவல்லார் வினை வீடவல்லாரே நான் நன்ன காலையும் மாலையும் கைதொழுவார் மனம் ஆலயம் காலையும் மாலையும் கை தொழுவார் மனம் ஆலயம் ஆரூர் அறநெறியார்க்கே செய்ஞாயிறு அடிவண்ணம் ஆரூர் அறநெறியார்க்கே ஆரூர் அறநெறியார்க்கே செய்ஞாயிறு அடிவண்ணம் ஆரூர் அறநெறியார்க்கே ஏ இராப்பகல் மன்னவர் கிண்ணரரு வானவர் தாம் தொழும் அன்னவர் ஆரூர் அறநெறியாரே அறநெறியாரே அறநெறியாரே மன்னனை பற்றி புட்பகம் கொண்ட போருள் மன்னனை பற்றி புட்பகம் கொண்ட மாருள் மன்னனை எட்டி வாழுடன் கீந்து பொருள் மன்னனை பற்றி புட்பகம் கொண்ட மாருள் மன்னனை எட்டி வாழ்வுடன் கீந்து எட்டி வாழுடன் எத்தி வாழுடன் கீந்து மன்னனை பற்றி புட்பகம் கொண்ட மாருள் மன்னனை எற்றி வாழுடன் கீந்து கருள் மன்னும் கருள் மன்னும் கண்டம் கருக்க நஞ்சு உள்ள கருள் கருக்க நஞ்சுண்டாருள் மன்னராரூர் அறநெறியாரே கருள் மன்னும் கண்டம் கருக்க நஞ்சு உண்ட ஆருள் மன்னராரூர் அறநெறியாரே கருள் மன்னும் கண்டம் கருக்க நஞ்சுண்டாருள் நஞ்சு